ரிபுகீதை இருபத்தொன்றாவது அத்தியாயம் பிரம்மாத்ம சிந்தனை உரைத்தல் அத்வைத பூரணமாம் பிரம்மமல்லால் அயலில்லை என்பதனை மீண்டும் மீண்டும் சத்தியச்சே சுககனமாம் பிரம்ம ஜானம் சலனமர திருடமாகும் பொருட்டு சொல்வாம் சித்திரமாய் தோற்றிய இஜ்ஜகஜீவாதி சின்மயமாம் பிரம்மமலால் வேறே இல்லை சுக்திகையில் தோற்றியிடும் ரசதமந்த சுக்திகையே அல்லாமல் வேறேயுண்டோ எப்போதும் அசத்தான ஜெகஜீவாதி இளமையினால் இயம்புவதற்கிடமே இல்லை எப்போதும் சத்தான பிரம்மரூபம் ஏகமதால் இயம்புவதற்கிடமே இல்லை எப்போதும் உண்மை நிலை இவ்விதமேனோ தசையில் பிரம்மபியாசம் எப்போதும் செய்பவரு கிதமையாக ஏகபர நிர்ணயமே இங்கு சொல்வாம் மகிமை மிகும் அகண்டபர நிர்ணயத்தை மங்களபூர்வமாக படிக்க வேண்டும் விகலமிலா விதியுடனே படிப்பொருக்கே விக்கினமே இல்லாமல்ல கண்ட ஜானம் அகமதனில் நில்லளிதாக உதிக்கும் இங்கே ஆதலினால் அகண்ட பர நிர்ணயத்தை புகழ் பொழுது மங்களபூர்வமேயாக பூரணமாம் விதியுடனே புகழ வேண்டும் சத்திய சேசுக கணமாம் பிரம்மமல்லால் ஜெகஜீவ பரங்களெல்லாம் இலவையில் அஸ்திரமாய் தோற்றிய இஜகஜீவாதி அகிலமுமே அகண்ட பர பிரம்மமேயாம் புத்திரனே நீ நானும் மற்றுள்ளோரும் பூரணமாம் பரபிரம்ம சொருப்பம் தானாம் அத்வைத பூரணமாம் சிவன் தன்னானை அறிந்ததினில் அணுவேனும் ஐயமில்லை அகிலமுமாம் பரபிரம்ம சொருபமே நான் அறிவுருவாம் பரபிரம்ம ஸ்வரூபமே நான் சகலமீலா பரபிரம்ம ஸ்வரூபமே நான் சாந்தமதாம் பரபிரம்ம ஸ்வரூபமே நான் நிகரிலதாம் பரபிரம்ம ஸ்வரூபமே நான் நீக்கமிலா பரபிரம்ம ஸ்வரூபமே நான் இகழ்வேலதாம் பரபிரம்ம ஸ்வரூபனான் என்று எப்போதும் இடையறவே சிந்தை செய்வாய் சத்தியமாம் பரபிரம்ம சொருபமே நான் சலனமிலா பரபிரம்ம சொருபமே நான் நித்யமாம் பரபிரம்ம சொருபமே நான் நிரஞ்சனமாம் பரபிரம்ம சொருபமே நான் சுத்தமதாம் பரபிரம்ம சொருபமே நான் சுககணமாம் பரபிரம்ம சொருபமே நான் அத்வைத பரபிரம்ம சொருபனான் என்று அழுத்தமுடன் வரதோம் சிந்தை செய்வாய் புராதனமாம் பரபிரம்ம சொருபமே நான் பூரணமாம் பரபிரம்ம சொருபமே நான் சராச்சரமில் பரபிரம்ம சொருபமே நான் சாஸ்வத பரபிரம்ம சொருபமே நான் பராத்பரமாம் பரபிரம்ம சொருபமே நான் பாசமிலா பரபிரம்ம சொருபமே நான் நிராமயமாம் பரபிரம்மோ நானே என்று நிச்சலமாய் நீ என்றும் சிந்தை செய்வாய் நாதாந்தமான பரபிரம்மே நான் நாடுவதற்கெட்டாத பிரம்மே நான் வாதாந்தமான பரபிரம்மே நான் வாக்கு முதற்கெட்டாத பிரம்மே நான் போதாந்தமான பரபிரம்மே நான் புத்தி முதற்கெட்டாத பிரம்மே நான் வேதாந்த வேத்தியமாம் பரநான் என்றே வேரரணி எப்போதும் சிந்தை செய்வாய் தன்மயமாம் பரபிரம்ம சொருபமே தனக்கயலில் பரபிரம்ம சொருபமேனான் சண்மயமாம் பரபிரம்ம சொருபமே சதானந்த பரபிரம்ம சொருபமேனான் நிர்மலமாம் பரபிரம்ம சொருபமேனான் நிரகார நிராகார பரபிரம்ம சொருபமேனான் சென்மயமாம் பரபிரம்மோ நானே என்று ஸ்ரத்தையுடன் எப்போதும் சிந்தை செய்வாய் அமலமதாம் பரபிரம்ம சொருபமே நான் அகண்டமதாம் பரபிரம்ம சொருபமே நான் விமலமதாம் பரபிரம்ம சொருபமே நான் விகாரமிலா பரபிரம்ம சொருபமே நான் மமதையிலா பரபிரம்ம சொருபமே நான் மானமிலா பரபிரம்ம சொருபமே நான் சமதையிலா பரபிரம்மோ நானே என்று சந்ததமோ சலியாது சிந்தை செய்வாய் துன்னியதே காதியிலா சொருபமேனன் துரியவரி வானபர சொருபமேனன் என்னதியான் என்பதிலா சொருபமேனன் ஏகபரி பூரணமாம் சொருபமேனன் ചെന്നിയമോരണവുമില ஜென்மஜரா மரணமிலா சொருபமேனான் அந்நியமில்ல பர சொருபொனானென்று அதிதிடமாயன வரதம் சிந்தை செய்வாய் ஒரு பொழுதும் பந்தமிலா சொருபனானே ஒரு பொழுதும் மோட்சமிலா சொற்பனானே துரிசணுவோம் தொடராத சொருபனானே துவந்தம் ஓர் அணுவுமிலா சொற்பனானே திருஷ்யம் ஏதொன்றுமிலா திகழ்வுனானே நானே திவ்ய சின்மாத்திரமான் தெய்வனானே இருமையிலாயேக பரம்பொருள் நான் என்றே எப்போதும் இடையறவே சிந்தை செய்வாய் ஒரு வடிவாய் உள்ள பர சொருபனானே உள்வெளிகள் ஒன்றுமிலா சொருபனானே பரமச்சிதாகாச பர சொருபனானே பயமனுவும் பற்றியிடா சொருபொன்னானே சர்வ பரிபூரணமாம் சொருபனானே சர்வத்தின் சித்தாந்த சொருபனானே இருமையிலா அகண்ட பர சொருப்பனானென்று எப்போதும் இடையறவே சிந்தை செய்வாய் சின்மாத்திரமான பர சொருப்பனானே சின்மயமாம் பரமசிவ சொருபொனானே சன்மாத்திரமான பர சொருபொனானே சதானந்த கனமான சொருபொன்னானே தன்மாத்திரமான பர சொருபொனானே தான் தானாய் தனித்த பர சொருபொன்னானே நன்மாத்திரமான பரம் பொருளான் என்றே நழுவாது தைரியமாய் சிந்தை செய்வாய் கல்பித ஆகாரமிலா சொருபனானே காரியம் ஓர் அணுவுமிலா சொருபனானே அத்புத ஆகார பர சொருபனானே அகண்ட பரம் ஆகாச சொருபனானே தத்பத லட்சியமான சொருபனானே தன்வடிவா மகண்ட பர சொருபனானே அல்பமிலா பரபிரம்ம சொருபொனானென்று அனவரதம் அதி திருடமாய் சிந்தை செய்வாய் சித்தமுதல் ஒரு பொருளும் இலவே இல்லை சென்மயமாம் பரபிரம்ம சொருபமெல்லாம் சத்தியமாயொரு பொருளும் இலவே இல்லை சண்மயமாம் பரபிரம்ம சொருபமெல்லாம் இத்வைதம் ஒரு காலம் இலவே இல்லை ஏகமதாம் பரபிரம்ம சொருபமெல்லாம் அத்வைத பரபிரம்மம் அது நான் என்றே அனவரதம் அதிதிருடமாய் சிந்தை செய்வாய் புத்தி முதற் கதித்த பர சொருபனானே பூரணமாய் பொருந்திய சித் சொருபனானே சந்ததமும் சலனமிலா சொருபனானே சகல உபாதிகளுமிலா சொருபனானே ದ್ವಂದ್ವಮಿಲ ಅದ್ವೈತ ಸ್ವರೂಪನಾನೇ ತುಗಳಿಲದ ಮಕಂಡ ಪರ ಸ್ವರೂಪನಾನೇ அந்தமிலா பரபிரம்மஸ்வரூபனான் என்று அத்வைத சிந்தனையே அனிசம் செய்வாய் மன்னிய முத்தேகமிலா சொருபொனானே மயங்கிய மூன்றவஸ்தையிலா சொருபொனானே துன்னிய ஐங்கோஷமிலா சொருபொனானே துக்க சுக தொடர்பிலதான் சொருபொனானே என்னதன எம்பபொனா சொருபொனானே இருமையிலா ஏகபர சொருபொனானே அந்நியமில்ல கடபர சொருபனானென்று அத்வைத சிந்தனையே அனிசம் செய்வாய் காமாதி விற்த்தியிலா சொருபனானே கலங்கும் அகங்காரமிலா சொருபனானே ஹோமாதி கர்மமிலா சொருபனானே ஒரு பயனோர் அணுவுமிலா சொருபனானே நாமாதி விசேஷமிலா சொருபனானே நானாவாம் பேதமிலா சொருபனானே ஆமாகாதென்னவொனா சொருபனானென்று அத்வைத சிந்தனையே அனிசம் செய்வாய் ஞாலமுதர் பூதமிலா சொருபனானே ஞாதுரு ஞானாதியிலா சொருபனானே காலமுதல் பேதமிலா சொருபனானே கருது பல தேசமிலா சொருபனானே கோலமுறும் வஸ்துவிலா சொருபனானே குணதோஷம் எவையுமில சொருப்பு நானே ஆலயமில்ல கண்டபர சொருபொனான் என்று அத்வைத சிந்தனையே அனிசம் செய்வாய் சகல மனோவருத்தியிலா சொருபொனானே சந்தேகம் மனவுமிலா சொருபொனானே திலமளவும் திரிசியமில் சொருபொனானே தெரிவுருவாய் திகழ்கின்ற சொருபொனானே பலவிதமாம் பேதமிலா சொருபொனானே பரஜீவ ஜெகங்களிலா சொருபனானே அலைவு பெறா அகண்டபர சொருபனானென்று அத்வைத சிந்தனையே அனிசம் செய்வாய் சந்ததமும் சன்மயமாம் பிரம்மனானே சலனமிலா சின்மயமாம் பிரம்மனானே ಚಿಂತೆಯಿಲ ಚಿನ್ಮಯಮಾಂ ಬ್ರಹ್ಮನಾನೇ ಚಿನ್ನಮಿಲ ಚಿನ್ಮಯಮಾಂ ಬ್ರಹ್ಮನಾನೇ பந்தமிலா சின்மயமாம் பிரம்மனானே பங்கமிலா சின்மயமாம் பிரம்மனானே அந்தமிலா சின்மயமாம் பிரம்மனான் என்று அத்வைத சிந்தனையே அனிசம் செய்வாய் எப்போதும் தைரியமாய் இடைவிடாமல் ஏகபர சிந்தனையே செய்வையாகில் சத்போத சுககணமாம் பரமெனியாய் சங்கல்ப விகல்பங்கள் அனைத்தும் தீர்ந்து தத்போத சூனியனாய் தானே தானாய் தனி தனித்திந்த பவபாச முக்தனாவாய் இப்போதிங்கு எம்பிய இவ்வர்த்தம் தன்னில் எல்லளவும் ஐயமிலை உறுதியீதே அனவரதாதரவாய் இடைவிடாமல் அத்வைத சிந்தனையே செய்வையாகில் மனதிலுள்ள சங்கையெல்லாம் உடனே தீந்து மகத்தான சொருப சுகம் அருவி நீர்ப்பாய் சொனவிதமாய் சொருப சுகம் சார்வதற்கே சோர்வுதரும் சங்கமெலாம் தூரத்தள்ளி மாவு கபினமான அகண்டபர பிரம்மத்தில் சங்கம் செய்வாய் சத்தியமாம் பரபிரம்ம சொருபனானே சங்கமில பரபிரம்ம சொருபனானே நித்யமாம் பரபிரம்ம சொருபனானே நிர்மலமாம் பரபிரம்ம சொருபனானே சுத்தமதாம் பரபிரம்ம சொருபனானே சுககணமாம் பரபிரம்ம சொருபனான் என்று அத்வைத நிச்சயமே அனிசம் செய்தல் அகண்ட பர பிரம்மத்தின் சங்கமாமே அகமென்றோ தேகமலன் பொறிகளல்லன் அகமென்றும் உயிர்களலன் உள்ளமல்லன் அகமென்றும் புத்தியலன் சித்தமல்லன் அகமென்றும் புன்மையகங்காரமல்லன் அகமென்றும் இதன் மூலா ஞானமல்லன் அகமென்றும் இத்வைத்தம் ஜவயுமல்லன் அகமென்றும் அத்வைத பிரம்மென்னும் அகம் பிரம்மா நிச்சயமே அகண்ட சங்கம் அகமென்றும் மூன்று வித தேகமல்லன் அகமென்றும் மூன்று வித அவஸ்தையல்லன் அகமென்றும் ஐந்து வித கோஷமல்லன் அகமென்றும் அவையின் அபிமானியல்லன் அகமென்றும் சமஷ்டியலன் வியஷ்டியல்லன் அகமென்றும் ஜெகஜீவ பரங்களல்லன் அகமென்றும் அகண்ட அகண்டபர பிரம்மென்னும் அகம் பிரம்மா நிச்சயமே அகண்ட சங்கம் அகண்டபர பிரம்ம தேசத்துக்கெல்லாம் அத்தியந்த சத்தாக இருப்பதாலோ அகண்டபர பிரம்மத்தின் சங்கம் தானே அறிஞரினால் சத் சங்கம் என்னலாகும் பிரம்ம மதே மகத்துக்கெல்லாம் அத்தியந்த மகத்தாக இருப்பதாலோ அகண்ட பர பிரம்மத்தின் சங்கம் தானே அறிஞறினால் மகத் சங்கம் என்னலாமே அகம் பிரம்ம நிச்சயமே சத்தின் சங்கம் அகம் பிரம்ம நிச்சயமே மகத்தின் சங்கம் அகம் பிரம்ம நிச்சயமே ஆத்மசங்கம் அகம் பிரம்ம நிச்சயமே அகண்ட சங்கம் அகம் பிரம்ம நிச்சயமே அகண்ட தியானம் அகம் பிரம்ம நிச்சயமே அகண்ட ஜானம் அகம் பிரம்ம நிச்சயமே அகண்ட மோக்ஷம் அகம் பிரம்மா நிச்சயமே அனைத்துமாகும் அகம் பிரம்மா நிச்சயமே தொடர்பை செய்யின் அதுதானே அகண்ட பரத்தியானமாகும் அகம் பிரம்மா நிச்சயமே தொடர்பை செய்யின் அதுதானே அகண்ட பர சமதியாகும் அகம் பிரம்மா நிச்சயமே தொடர்பை செய்யின் அதுதானே அகண்ட பர ஜானமாகும் அகம் பிரம்மா நிச்சயமே தொடர்பாய் செய்யன் அதுதானே அகண்ட பர பிரம்மமாமே அகம் பிரம்ம நிச்சயமே தொடர்பாய் செய்யின் அதுதானே அனதிபவ பந்தம் தீர்க்கும் அகம் பிரம்ம நிச்சயமே தொடர்பாய் செய்யின் அதுதானே அகண்டபர மோட்ச நல்கும் அகம் பிரம்ம நிச்சயமே தொடர்பாய் செய்யின் அதுதானே அனந்தவித துன்பம் தீர்க்கும் அகம் பிரம்மா நிச்சயமே தொடர்பாய் செய்யின் அதுதானே நிறதிசைய ஆனந்த நல்கும் ஆதலினால் அனவரதம் இடைவிடாமல் அதிதிருடமாம் அகம் பிரம்மா நிச்சயத்தை சாதகமாய் பழகியதால் மனதில் உள்ள சங்கல்ப விகல்பங்கள் அனைத்தும் தீர்ந்து பேதமிலா அகண்டபர பிரம்ம ஜானோ பெற்றதனால் அகண்ட சுகம் அனுபவிப்பாய் ஓதியவார கண்ட சுகம் அனுபவித்தோர்க்கு ஒரு காலம் பவ துன்பம் மீண்டும் இல்லை சந்ததமும் மகம் பிரம்மா நிச்சயத்தை சலியாமல் பழவி பம் தீர்ந்தீங்கு அந்தமில்லா அகண்ட சுகம் அனுபவித்தோ பர பிரம்ம வடிவானோருக்கு பிந்தியுமே பவ துன்பம் அடையும் வண்ணோ பேதமுறும் ஹேதுவனு வேணும் இல்லை தொந்தமிலா பர பிரம்மமானோர் துவைத்தமுறும் பவத்துயரை தொடர்வதெங்கண் அகமெனவே தோற்றுவதும் ஆன்மகாரம் அந்நியமாய் தோற்றுவதும் ஆன்மகாரம் இகழ் மனதாய் தோற்றுவதும் ஆன்மகாரம் என் நினைவாய் தோற்றுவதும் ஆன்மகாரம் பகையுடலாய் தோற்றுவதும் ஆன்மகாரம் பல புலனாய் தோற்றுவதும் ஆன்மகாரம் சகலமுமாய் தோற்றுவதும் ஆன்மகாரம் ஜெகஜீவ பரங்களெல்லாம் ஆன்மகாரம் திருவிலகங்காரமுமே ஆன்மகாரம் திகழ் புத்தி சித்தமுமே ஆன்மகாரம் ஒருவதரும் காமமுமே ஆன்மகாரம் லோபமோடு கோபமுமே ஆன்மகாரம் மறுவலுரு மோகமுமே ஆன்மகாரம் மதமான மஸ்டரமும் ஆன்மகாரம் சர்வ மனோவிற்த்திகளும் ஆன்மகாரம் சதசத்தாய் காண்பதெல்லாம் ஆன்மகாரம் குறைவருனார் சாதனமும் ஆன்மகாரம் குருபரனும் மானானும் ஆன்மகாரம் அருவிதமாம் லிங்கமுமே ஆன்மகாரம் அத்வைத நிர்ணயமோ ஆன்மகாரம் மறைமுடியின் சிரவணமோ ஆன்மகாரம் மனநமோடு தியானமுமே ஆன்மகாரம் நிறைவு தரு ஞானமுமே ஆன்மகாரம் நிலை பெற்ற மோட்சமும் ஆன்மகாரம் சலனமுறு அத்தியாசம் ஆன்மகாரம் சம்பந்தம் ஒரு மூன்றும் ஆன்மகாரம் மலைவருஷர் சாத்திரமும் ஆன்மகாரம் ಅನುಬಂಧ ಚತುಷ್ಟಯಮೂ ಆನ್ಮಕಾರಂ ಬೆಲಮರವೋ ಭೂಮಿಗಳೋ ஆன்மகாரோ பிராரப்தம் ஒரு மூன்றும் ஆன்மகாரம் பலவிதமாம் சக்திகளும் ஆன்மகாரம் பழகியிடும் சமாதிகளும் ஆன்மகாரம் சர்வமுமே சந்ததமும் ஆன்மகாரம் சலனமிலா ஆன்மாவே பிரம்மகாரம் பிரம்மமதே பெருங்கிய இவ்வான்மகாரம் பேசியவ பேதமொரு காலுமில்லை சர்வமுமே ஆன்மாவு கபினமான சத்திய சீத் சுககனமாம் பிரம்மென்றே ஒருமையுணர் நிச்சயமே திருடமாய் பெற்றோன் உடனே இவ்வவ பாச முக்தனாவான் பேதமுறும் ஜெகஜீவ பரங்கள் எல்லாம் பிரம்மம் என்றும் அப்பிரம்மோ நானி என்றும் ஓதிய இச்சிந்தனையை பிரம்மபியாசி ஒழியாமல் எப்போதும் பழக வேண்டும் சாதகமான் சிந்தனையின் பலத்தினாலே செலமனதின் விகல்பம் எல்லாம் தவிர்ந்த பின்னர் இதையுமே பழகாமல் பரமையாகி என் நினைவோ நினையாமல் இருக்க வேண்டும் புத்திரனே ஆதலினால் நீ எப்போதும் பூரணமாம் பாவனையே செய்திங்கத்தால் சித்தமதன் விகல்பமெல்லாம் தீர்ந்த பின்னர் சென்மயமாம் பரபிரம்ம வடிவையாகி இத்தனையும் இதரத்தை நினை அவண்ணோ எப்போதும் எங்காது வெறிதிருப்பாய் நித்தியமுமே விங்குளனான் என்னோ நினைவையுமே நீக்கி நிஜ வடிவாய் நிற்பாய் நினைவையலா நீக்கி மனோ வாக்கு கேட்ட நிஜ வடிவாய் நிற்பதுவே நிறைந்த முக்தி நினைவனவும் வேறாக நிகழுமாகில் நினைவதுவே மகத்தான பந்தமாகும் நினைவரவே நிற்கின்ற நிஷ்டைதானே நிஜமான அத்வைத நிலைமையாகும் நினைவரவே நிற்கின்ற நிஷ்டைதானே நிரதிசய ஆனந்த நிலைமையாமால் நினைவதுவே மகத்தான துன்பமாகும் நினைவதுவே மகத்தான தோஷமாகும் நினைவதுவே அனந்தவித ஜென்மமாகும் நினைவதுவே அத்தியந்த பீதியாகும் நினைவதுவே நிகில மகா பாவமாகும் நினைவதுவே நீக்க உண தாபமாகும் நினைவதுவே இதய மகா கிரந்தியாகும் நினைவதுவே இத்வைத்தம் யாபுமாமே ஆதலினால் அநேகவித நினைவையெல்லாம் அகண்டபர பாவனையால் நினைவால் தள்ளி சாதகமாம் பாவனையால் நினைவெல்லாமோ சற்றேனும் உதியாது மறந்த பின்னர் ஓதியவ பாவனையும் ஒழிந்த போதும் ஒரே மனது கெட்டாத உண்மையாகி பேதமர இருப்பவனே பந்தம் தீர்ந்து பின்னமிலா அகண்டபர முக்தி பெற்றோன் அகம் பிரம்மம் பிரம்ம மகம் மகமெல்லாம் என்று அகண்டபர பாவனையே செய்வோர்கல்லால் ஜகம்பரமே முதலியதாய் காண்போர்க்கென்றும் சஞ்சலமாம் நினைவையும் தொலையாதென்றே திகம்பரனா பரமசிவன் குறைத்த திருடமான அகண்டபர நிர்ணயத்தை தகும் பிரம்மாபியாசிகளுக்கு இதுமையாக தத்துவமாய் நிதாக நின குறித்தினானே சாக்கியையும் அகண்டபர நிர்ணயம் தான் ஜகமுதலின் நினைவையெல்லாம் சாந்தமாக்கும் சாற்றியையும் அகண்டபர நிர்ணயம் தான் சார்கின்ற துயரையெல்லாம் சாந்தமாக்கும் சாட்ஞையுவ கடபர நிர்ணயம் தான் சலனமில மோட்ச சுகம் உடனே நல்கும் சாற்றிய இவ்வகண்ட பர நிர்ணயத்தை சலனமர கேட்டுணர்வோன் பரமேயாவன் பக்தியுடன் அகண்ட பர சிவத்தின் தியானோ பழகியதால் நிறைதி செய்ய திருப்தி மேவி இத்தனையும் சங்கல்ப விகல்பமின்றி எப்போதும் ஏகபர சிவமேயாகி மெத்தவுமே சாந்தமதாம் மனது தானே மெய்யான முக்தி நிலைமேவுமன்றி மத்தமதாய் சங்கல்ப விகல்பமூற்ற மனதந்த முக்தி நிலை மறுவாதென்றும் நித்தியமுமே அகடபர சிவனான் என்றே நினைப்பதுவாம் சிவபக்தி மிகுந்தொல் தானே சித்தமுறோ விகல்பமேலாம் உடனே தீர்ந்து சின்மயமாம் பரமசிவன் தானேயாகி இத்தினு செய்பவ கடலை எளிதை தாண்டி ஏகமதா முக்தி நிலை சிவனின்றே சுத்தமதாரிபு முனிவன் நிதகனுக்கு சூக்ஷமாம் பரம்பொருளை சொன்னான் அன்றே அந்த மற்ற அகண்ட பரம்பொருள் அகமென செய்யும் தியான பலத்தினால் சிந்தையுற்ற விகல்பம் அனைத்துமே சிறிதுமின்றி சிதைந்துடன் இப்பவ பந்தம் யாவும் விடுத்துயர் முக்தியை பற்றலாமென இங்கு பகந்திடல் சுந்தரானந்த தாண்டவமாடுனும் சுத்த ஈசன் கண்ட ஸ்வரூபமே நம் சுத்த ஈசன் கண்ட ஸ்வரூபமே